திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் குண்டனாய் சமணரோடே கூடி நான் கொண்ட மாலை துண்டனே சுடர்கொள் ஜோதி தூநெறியாகி நின்ற அண்டனே அமரரேரே திருவையார் அமர்ந்த தேனேன் தொண்டனேன் தொழுதுன் பாதம் சொல்லி நான் திரிகின்றேனே பீலிகை இடுக்கினாலும் பெரியதோர் தவமென்றெண்ணி வாலியதரிகள் போல மதியிலார்பட்டதென்னே வாலியார் வணங்கி ஏத்தும் திருவையாரமர்ந்ததேனோடாலியா எழுந்த நெஞ்சம் அழகிதா எழுந்தவாரே தட்டிடு சமணரோடே தடுக்கினான் தவமென்றெண்ணே ஒட்டிடு மனத்தினீரே உம்மையான் செய்வதென்னே மொட்டிடு கமல பொய்கை திருவையாரமர்ந்ததேனோ ஒட்டிடும் உள்ள தீரே உம்மை நான் உகந்திட்டேனே பாசிப்பல் மாசுமெய்யர் பலமிலா சமணரோடு நேசத்தால் இருந்த நெஞ்சை நீ குமாரிய மாட்டேன் தேசத்தார் பரவி ஏத்தோ திருவையாரமர்ந்த தேனை வாசத்தால் வணங்க வல்லார் வல்வினை மாயோமன்றே கடுப்பொடியட்டி மெய்யே கருதியோர் தவமென்றெண்ணி வடு கருக்களோடிசைந்த நெஞ்சே மதியிலே பட்டதென்னே மடுக்களில் வாழை பாயோ திருவையாரமர்ந்த தேனை அடுத்து நின்றுன்னோ நெஞ்சே அருந்தவோ செய்தவாரே துறவி என்றவமதோரேன் சொல்லிய செலவு செய்து உறவினால் அமணரோடும் உணர்விலேனுணர் ஒன்றின்றி நரவமார் பொழில்கள் சூழ்ந்த திருவையாரமர்ந்த தேனை மரவிலா நெஞ்சமேனன் மதியுன கடைந்தவாரே பல்லுரை சமணரோடே பல பல காலமெல்லாம் சொல்லிய செலவு செய்தேன் சோர்வனான் நினைந்த போது மல்லிகை மலரோ சோலை திருவையாரமர்ந்த தேனை எல்லியும் பகலுமெல்லாம் நினைந்த போதினியவரே மண்ணுளார் விண்ணுளாரும் வணங்குவார் பாவம் போக எண்ணிலா சமணரோடே இசைந்தனை ஏழை நெஞ்சே தென்னிலா எரிக்கும் சென்னி திரவயாரமர்ந்த தேனை கண்ணினார் காணப்பெற்று கருத்திற்றே முடிந்தவாறே குறுந்தமதுசிந்தமாலும் குலமலர் மேவினானும் திருந்தனர் திருவடியும் திருமுடி காணமாட்டார் அருந்தவ முனிவரேத்தோம் திருவயாரமர்ந்த தேனை பொருந்தி நின்றுண்ணு நெஞ்சே பொய்வினை மாயுமன்றே அறிவிலாரக்கனோடி அறுவரை எடுக்கலுற்று முருகினான் முருக கண்டு மூதறிவாளன் நோக்கி நிறுவினான் சிறு வீரலால் நெறிந்து போய் நிலத்தில் வீழ அறிவினால் அருள்கள் செய்தான் திருவையார் அமர்ந்த தேனே சுவாமி செம்பொன் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்